திருச்சிற்றம்பலம் திருச்சேரமான் பெருமான் நாயனார் அருளி செய்த திருக்கயிலாய ஞான உலா திருச்சிற்றம்பலம் பெருமாலும் நான் முகனோ தேந்தோணராதன்றங்க அருமாலுரழலாய் நின்ற பெருமான் பிறவதே தோன்றினான் காணாதே காண்பான் துறவாதையாக்கை துறந்தான் முறைமையால் ஆழாதே ஆழ்ந்த நகலாதகலியான் ஊழால் புயராதே ஓங்கினான் சுழொளினூல் ஓதாதுணர்ந்தான் நுணுகாது நுண்ணியான் யாதும் மனோகாதனோகியான் அதியறியாகி காப்பான் அயனாய் படைப்பான் அரணாய் அழிப்பவனும் தானே பரநாய தேவர் அறியாத தோற்றத்தான் தேவரை தான் மேவிய விதைத்தவாறே விதைத்தமைத்தான் ஓவாதே எவ்வோருவில் உள்கோவார் உள்ளத்துளவூருவாய் தோன்றியருள் கொடுப்பான் எவ்வொருவும் தானேயாய் நின்றளி பான் தண்ணீர் பிரிதூருவோ ஏனோர்க்கும் காண்பறிய எம் பெருமான் ஆனாத சீரார் சிவலோகம் தன்னுள் சிவபுரத்தில் ஏரா திரு கோயில் உள்ளிரு உள்ளிருப்ப ஆராய்ந்து செங்கண் அமரர் புறங்கடைகள் சென்றேண்டே எங்கட்கு காட்சியருள் என்றிறப்ப அங்குரு நாள் பூமங்கை பொய்தேர் தரணி புகழ் மங்கை நாமங்கை என்றேவர்கள் நன்கமைத்த சேமங்கொள் ஞான கொழுந்து நகராசன் தன் மடந்தை தேன் மொய்த்த குஞ்சி என் மேல் சித்திரிப்ப ஊனமில் சீர் நந்தாவன மலரும் மந்தாகினி தடஞ்சேர் செந்தாமரை மலர் நூறாகிரத்தால் நொந்தாவயந்தன் தொட தமைத்த வாசிகை சூட்டி நயந்திகழும் நல்லுறுப்பு கூட்டி பயன்கொள் குலமகளிர் செய்த கொழுஞ்சாந்தோ கொண்ட நலமலிய ஆகந்தழியே கலை மலிந்த கற்பகம் ஏன்ற ஈன்ற கமழ்பட்டினையொடுத்து பொற்கழல்கள் கால் மேல் பொலிவித்து வேர்பகரோ சூளாமணி சேர் முடி கவிழ்த்து சுட்டி சேர் வாழார் நுதர் பட்டம் மன்னு வீத்து தோழாமணி மகர கொண்டலங்கள் காது கணிந்தாங்கு அணிவயிர கண்டிகை பொன்னான் பணி பெரிய ஆரம் அவை பூண்டு அணி திகழும் சன்ன வீரம் திருமார்பில் வில்லிலக ஏருடைய என் தோட்கும் கேயோரம் பெய்து தர பந்தனமோ கண்டோர் மன மகிழ கட் கட்டூரியே கொண்டு கடிசூத்திரம் புனைந்து கங்கணங்கை பெய்து வடிவுடைய கோலம் புனைந்தாங்கடி நிலைமே நந்தி நந்திமாகாளர் கடை கழிந்த போல் தத்து வந்து வசூக்கள் இரு குறைப்ப அந்த மில் சீர் எண்ணருங்கீர்த்தி கீர்த்தி அண்ணல் மேலாசிகள் தாமுணர்த்த ஒன்னிறத்த பன்னீரோவர் ஆதித்தர் பல்லாண்டு எடுத்திசைப்ப மன்னும் மகத்தியன் யாழ்வாசேப்ப பொன்னியலும் மங்கே கமழ்தூபம் ஏந்த யமன் வந்து மங்கள வாசகத்தால் வாழ்த்தோரை பெங்கண் நிருதி முதலோர் நிழற்கலன்கள் ஏந்த வருணன் மணி கலசோ தாங்க தெருவெல்லாம் வாயோ நனி விளக்க மாமழை நீர் தெளிப்ப தூயர் சீர்ஷோமன் கொடையெடுப்ப மேவிய சீரீஷானன் வந்தடைப்பை கை கொள்ள வாயார்ந்த மந்திரத்தால் வாழ்த்துரைப்ப தூய ஊரு தீரர்கள் தோத்திரங்கள் சொல்ல குபேரன் தீரு தக மாநிதியம் சிந்த கருத்தமைந்த கங்கா நதியமுனை உள்ளோரத்த தீர்த்தங்கள் பொங்கு கவரே புறையிரட்ட தங்கிய பைநாகமேட்டும் சுடரெடுப்ப பைந்தரு கண் கை நாகமேட்டும் கழல் வணங்க மீனாக மேகம் விதானமாய் மின்னலாம் சூழ்கொடியாய் மேகத்துருமோர் முரசரைய போகஞ்சு தும்பூரும் நாரதர்கள் பாட தொடர்ந்தெங்கும் கொம்போரோவ நுண்ணிடையார் கூத்தாட எம்பெருமான் விண்ணோர் பணிய உயர்ந்த விளங்கொழி சேர் விண்ணோர் மழவிடையை மேற்கொண்டாங்கு எண்ணார் கருத்துடைய பாரிடங்கள் காப்போத்து செய்ய திருக்கடைகள் ஏழ் கழிந்த போதில் செருக்குடைய சேனாபதி மயில் மேல் முன் செல்ல யானை மேல் ஆனா பொறிந்தீரன் பின்படர ஆனாத அன்னத்தே ஏறி அயன்வலபால் கைபோத கண்ணவிலும் தின்தோள்கருடன் மேல் மன்னிய மாலிடப்பார் செல்ல மலரார் கணையைந்து மேலிடப்பால் மென் கருப்பு வெள்ளிடப்பால் ஏல்வுடைய சங்கடையும் முன்கை தடமுலையார் மேலைவான் கொங்கணையும் பூவாளே கோத்தமைத்த ஐங்கணையான் காமன் கொடிபடை முன்போத கதகரி வாமன் புறவி மேல் வந்து அணைய நாமம் சேர் வேழமுகத்து விநாயகனை உள்ளூரோத்து சூழ்வளை கை தொண்டை வாய் கெண்டை ஒன் கண் கூந்தல் மங்கை எழுவரும் சூழ மடநீலி சிங்க அடலேற்றின் மேற் செல்ல தங்கிய விச்சாதரர் இயக்கர் கிண்ணரர் கிம்பூரோடர் அச்சாரணரோடு அசுரர் எச்சார்பும் சொல்லறி தாளம் தகோணி தன் தத் கத்தழகம் கல்லலகு கல்ல வடமுந்தை நல்லிலைய தட்டழி சங்கோ சலஞ்சலந்தண்ணுமை கட்டழிய பேரி கரதாளம் கோட்டோ குடமுழவம் கோக்கரை வீணையாள் வீணை குழல் கல்யாழ் இடமாந்தடாரீ படகம் இடவிய மத்தளம் துந்தூபே வாய்ந்த மூருடிவற்றால் எத்திசை தோரோ எழுந்தியம்ப ஒத்துடனே மங்களம் பாடுவார் வந்திரஞ்சமல்லரோ கிங்கரரும் எங்கும் கிலோ கிலோப தங்கியாராம் இருதுவும் யோகும் அருந்தவமும் மாறாத முத்திரையும் மந்திரமும் ஈராந்த காலங்கள் மூன்றும் கண்ணமோ குணங்களும் வாழ கிளியரும் வந்தேண்டே மேலையமையோர் பெருமானே போற்றி எழில் சேர் உம்மையாள் மணவாளா போற்றி எமையாளும் தீயாடி போற்றி சிவனே அடி போற்றி ஈசனே எந்தாய் இறை போற்றி தூய சீசங்கரனே போற்றி ஜடாமகுடத்தாய் போற்றி பொங்கரவா பொன்னங்கழல் போற்றி அங்கருணாளா அங்குருணாளாய விழுப்போரர்ஜுனன் ஆற்றற்க பாசோபதம் இந்த பதம் போற்றீர் தூயமலையாய் போற்றீர் மயானத்தாய்வானோர் தலைமேலாய் போற்றி தாழ் போற்றி நிலை போற்றி போற்றியன பூமாரி பெய்த புலன் கலங்க நாற்றிசையும் எங்கோ நலம் பெருக ஏற்று கொடியும் பதாகையும் கொற்ற கொடையோ வடிவுடைய தொங்கல்லோ சூழ கடி கமழோ போமான் கருங்குழலார் உள்ளம் புதியதுண்பான் வாமான ஈசன் வரும்போழ்தீர் மேலே வாமான மருவில் மறுவில் சேர்வானவர்த்தம் கோமான் படை முழக்கம் கேட்டலுமே தூமாண்பில் வான நீர் தாங்கி மறையோம்பீவான் பீரையோடு ஊனமில் சூலம் உடைவாயினமிலா வெள்ளை அண்ணிதலால் வேழத்துரி போர்த்த வள்ளலே போலு வடிவுடைய ஒள்ளிய மாடனடோவில் மலராரமளியே கூடிய போர்கள மா குறித்து கேடில் சிலம்பு பறையாக சேயரி கண்ணம்பா விலங்கு கோடும் புரோபம் நலந்திகழோ கூழை பின்தாழ வளையார்ப கை போந்து கேழ்கிளரும் கூலாம் தேருந்தே சூழொழிய கொங்கை மா பொங்கங்கொழுனர் மனங்கவர அங்கம் பொருதசைந்த ஆயிழையா செங்கேழல் பொற்கலச துள்ளால் மணி நேர்முகம் சேர்த்தே நற்பெருங்கோல மிக புனைந்து பொறுப்புடைய பேதை முதலாக பேரிளம் பெண்ணீராக மாதரவர் சேர மகிழ்ந்தீண்டி சோதிசேர் சூழிகையோ சூட்டும் கையும் சுட்டிகையும் கையோ பொற்றோடும் மின்வீலக மாளிகையின் மேலேரே நின்று தொழுவார் துயர் கொண்டு மாலேரே நின்று மயங்குவார் நூலேறு தாமமே தந்து சடாதாரினல் காணேல் யாமே மேலெம்மை ஆடுமென்பார் காமவேளாமென்பரன்றென்பார் ஐயுருவார் கையேறிவார் தாம் உன்னை நானோடு பார்ப்போ மன்னோ பொன்னரி மாலையே பூண்பார பூண் கொண்டு துன்னரி மாலைய சூட்டுவார் முன்னோ ஒரு கண் எழுதிவிட்டு ஒன்றெழுதாதோடி தெருவம் போகோவார் திகைப்பாரருகிருந்த கண்ணாடி மேற்பஞ்சு பெய்வார் கிளி என்று பண்ணாடி சொற்பந்து கொற்றுரை பாரண்ணல் மேல் கண்ணென்னும் மாஷாலங் கோலி கருங்குழலார் திண்ண நிறைத்தாள் திறந்திட்டார் ஒன்னிறந்த பேதை பரூபம் பிழையாதாழ்வெண் மணலால் தூதை சிறு சோரட தொழிலாள் தீதில் இடையாலும் ஏக்கழுத்த மாட்டாள் நலஞ்சேர் உடையாலும் உள்ளோருக்க கில்லாள் நடையாலும் கொவ்வை நோய் காளையரை செய்யாள் கதிர்முலைகள் எவ்வ நோய் செய்யோ தொழில் பூணாள் செவ்வநேர் நோக்கிலோ நோய் நோக்கம் நோக்காழ்த்தன் செவ்வாயின் வாக்கோ பிறர் மனத்தை வஞ்சியாள் பூக்குழலும் பாடவம் தோன்றமுடையாள் இளவே தோளாடவர் தம்மை அயர்வு செய்யாள் நாடொரும் ஒன்றுரைத்து ஒன்று உண்ணி ஒன்று செய்து ஒன்றின் கண் சென்ற மனத்தின செய்யாள் நன்றாக தாலி கழுத்தணிந்து சந்தனத்தால் மெய் பூசி நீல அரூபை விரித்தெடுத்து கோலம் சேர் பந்தரேற்பாவை கொண்டாடும் இப்பாவைக்கு தந்தையாரென்றோரு தீ தான் வினவ அந்தமில் சீரீஷன் எரியாடி என்ன அவனையோர் காய்ச்சின மால்விடை மேல் கண்ணோற்று தாய் சொன்ன இக்கணக்கு நோக்காள் இவள் போல்வாள் காமன்னுலர்கணக்கின் மேற்சிறிதே நாட்செய்தாள் போர்புடைய பேரொளி சேர்சாக் பேரொளி சேர்க்காட்சியே பெதும்பை பிராயத்தாள் காரொளி சேர்மங்கை கவினியலாள் சீரோழிய தாமரை ஒன்றின் இரண்டு கூழை இரண்டு காமருவு கெண்டையோர் செந்தொண்டை தூமருவு மொத்தமுறீவன் சிலைச்சோட்டே செம்பவளம் வைத்தது போலும் மதிமுகத்தாள் ஒத்தமைந்த கங்கணம் சேர்ந்தீலங்கு கையால் கதிர்மணியின் கிங்கிணி சேர்ந்த திருந்தடியாள் ஒன் கேழல் அந்துகில் சூழ்ந்த செய்த அல்குளாளாய் பொதியில் சந்தனம் தோய்ந்த தடம் தோளாள் வந்த திணறிட்ட தின்வரை கண் செய்த மூலையாள் கடல் கடல் பட்ட இன்னமோதம் அந்நாள் மடல் பட்ட மாலை மாலைவளாய குழலாள் மணம் நாறு சோலை இளங்கிளி போல் தூமொழியால் சாலவும் வஞ்சனை செய்து மனங்கவரும் வாட்கண்ணு கஞ்சனத்தை ஈட்டங்கே அழகாக்கி எஞ்சாமணியாரோ பூண்டொழி மெல்வீரலேர் சேர்த்தே அணியார் வளை தோல் மேல் மின்ன மணியார்த்த தூவன்மணர் கொண்டு தோழியரும் தானுமாய் காமன்னுரூபம் வர எழுதேம் காமன் கருப்பு சிலையும் மலரம்போ தேரும் ஒரு பட்டு உடனெழுதும் போழில் விருப்பூரும் தேனமரும் விருப்பூரும் தேனமரும் கொன்றையந்தார்த்து ஈர்த்தன் சிவலோகன் வானமாலேற்றின் மேல் வந்தணையத்தானமர நன்றறிவார் சொன்ன நலந்தோற்று நான் தோற்று நின்றறிவு தோற்று நிறை தோற்று நன்றாக கைவண்டம் கண்வண்டம் ஓட கலை ஓட நெய்விண்ட பூங்குழலாள் நின்றொழிந்தாள்மை கொண்ட மங்கை இடங்கடவா மாண்பினால் வாணிழிந்த கங்கை சுடியனைய உந்தியாள் தங்கிய அங்கை கமலோ அடிகமலம்மான் நோக்கியே கொங்கை கமலம் முகங்கமலம் பொங்கேழிலார் இட்டிடையும் வஞ்சி இரபணை தோல்வே ஏழிலார் பட்டுடைய அல் அல்குலோ தேர்ந்தட்டு மட்டு வீரே கோந்தல்லரல் பவளோ செய்யவாயவ்வாயில் ஏந்த மணி முருவல் இன்முத்தம் வாய்ந்த சீர் வண்டு வளாய வளர்வாச்சிகை சூட்டீர் கண்டி கழு தேர் கவிஞ்சேர்த்தி குண்டலங்கள் காது கணிந்து கனமே கலை திருத்தே தீதில் செழுங்கோலம் சித்தரித்து மாதராள் பொற்கூட்டிற் பூவையை வாங்கியதனோடும் செற்கோட்டி கொண்டிருந்த எல்வை கண்ணர் கோட்டு வெள்ளி விலங்கல் மேல் வீற்றிருந்த ஞாயிறு போல் ஒள்ளிய மால் வீடையை மேல் கொண்டு தெள்ளிய நீர் தாழும் சடையார் சடாமகுடம் தோன்றுதலும் வாழுமே மம்பர் மனத்தாளாய் சூழோழியான் தார் நோக்கும் தன் தாரும் நோக்கும் அவனுடைய ஏர் நோக்கும் தன்னதெழில் நோக்கும் பேரருளான் தோல் நோக்கும் தன் தோளும் நோக்கம் அவன் மார்பின் நீள் நோக்கம் வைத்து நெடுதுயர்த்து நான் நோக்காது உள்ளம் உருக ஒழியாத வேட்கையாம் வெள்ளை திடை எழுந்தே வெய்துயிர்த்தால் ஒள்ளிய தீந்தமிழிந்தெய்வம் வடிவாழ் தீருந்திய சீர் வாய்ந்த மடந்தை பிராயத்தாளேந்த சீர் ஈசன் சிலையோ எழில்வான் பவளமோ செய்வலங்கை வேலோ திரள் மோத்தோ பாசிலைய வஞ்சியோ வேயோ வளர்த்தாமரை மோட்டும் மஞ்சில் வரு மாமதி போ போல் மண்டலமும் எஞ்சாம் புருவமும் செவ்வாயோ கண்ணோமையேரோ ஒருவனு சுப்பும் மென் தோளோ மறுவினிய கொங்கையும் வான்முகமும் மா கொண்டால் கோலஞ்சேர் பங்கைய போதனைய சேவடியாள் உன்கே வேழல் வாழை தண்டன் குரங்கினாள் வாய்ந்த சேர் ஆழி தேர்தட்டனைய அல்குழால் ஊழே திருமதியம் மற்றொன்றோ என்று முகத்தை ஒரு உடைய நான் மீன் சோழ்ந்தார் போல் பெருகொழிய முத்த தாரோ கண்ட தணிந்தாள் அணிகலன்கள் மொய்தார ஆரம் மிக பெருகி வித்தகத்தால் கள்ளோ கடாமும் கலவையோ கைபோந்தீட்டுள்ளோ புறமோ செறிவமைத்து தள்ளோழிய காளி கஞ்சோதே கிடப்ப தொடுத்தமைத்த தாளிம்பதாமம் நுதல் சேர்த்தி தோளெங்கோ தன்னாரும் சந்தனம் கொண்ட பிச்சதிர் சாந்தை வண்ணம் பெறமீசையே மட்டே தாங்கு ஒன்னுதலால் தன்னமர் தோழியர்கள் சூழ தவி பின்னுமோர் காமரோ யாழமைத்து மன்னோ விடவண்ண கண்டத்து வேதியன் மேலிட்ட மடல் வண்ணம் பாடும் பொழுதீடண்டல் வல்ல வேல் வல்லான் வில் வல்லான் மெல்லியலார்க்கெஞ்ஞான்றோ மால்வல்லான் நூர்கின்ற மால்விடையின் கோல மணியேறு கேட்டாங்கு நோக்கு வாழ்சால அணியேறு தோளானை கண்டாங்கணியார்ந்த கோட்டி ஒழிய எழுந்து கூழை முகத்தை கோட்டி நுதல் சிவப்ப வாய்த்துலக்கி நாட்டார்கள் எல்லாரும் கண்டாரேன்ன கடவுளிங்காயம் நல்லாய் படுமேற்படுமென்று மெல்லவே செல்லலுரும் சரணோ கம்பிக்கும் தன்னொரு நோய் சொல்லலுரும் சொல்லி உடை செரிக்கும் நல்லாகம் காணலுறும் கண்கள் நீர்மல்கும் காண்பார் முன் நாணலுறும் நெஞ்சோ ஒட்டாது பூணாகோ புல்லலுரோ மண்ணல் கை வாரானென்றே வகையே அல்லலுரோ மழுந்தோ ஆழ்துயரால் மெல்லியலாள் தன்னுருவம் பூங்கொன்றையே தார்கொள்ள தான் கொன்றையே பொன்னுருவம் கொண்டு புலம்பியுற்றாள் பின்னோரொத்தே செங்கேழல் தாமரை போல் சீரடியால் தீதிலா தீதிலாத் அங்கேளறிவை ஒன் கேழல் தெங்களும் தாரகையோ வில்லும் செழும் புயலோ தங்கொழி சேர் செவ்வாயோ உண்மையார் பொங்கோழி சேர் மின்னார்வான் காட்டும் முகவொளியாழ்மை மயம் தந்தவரில்ல தகைமையாளென்னாளும் இல்லார எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பெண்ணும் சொல்லாலே அல்குர்க்கு மேகலையை முலை மேல் மல்கிய சாந்தோடு பூண் புனைந்து நல்கோர் இடையிடையே உள்ளூருக கண்டாள் எழிலார் நடைபேடை அன்னத்தை வென்றாள் அடியினை மேற் பாடகம் கொண்டு பரிசமைத்தாள் பன்மணி சேர் சூடகம் முன் கை தொடர்வித்தாள் கேடில் சேர் பொன்னரி மாலை தலை கணிந்து போன் கொண்டு மன்னு கழுத்தை மகிழ்வித்தாள் பொன்னானாள் இன்னிசை வீணையை வாங்கி இமய வர்த்தம் அண்ணல் மேல் தானிட்ட ஆசையால் முன்னமே பாடல் தொடங்கோ பொழுதேர் பரஞ்சோதி கேடிலமால் விடையுமேல் தோன்றுதலும் கூடிய இன்னிசையும் இப்பிறப்போம் பேணும் இரம் தமிழோ மன்னிய வீணையோ கைவிட்டு பொன்னனகின்றென்றே காண்பதெழில் நல்லம் கொள்ளேனில் கொள்ளேனிலன்றன்றே பெண்மை நமக்கென்று சென்றவன் தன் ஒன் களபம் ஆடும் ஒளிவாள் முகத்திரண்டு கண்களபம் ஆடுவ போல் கட்டுரைத்தோ ஒன் கேழ கூந்தல்ல வீழ்கோ முடிக்கும் கலை தீருத்தோ சாந்தம் திமீரோ முலையார்க்கும் பூந்தோக்கிலே சோழுமவேழ்கோ தொழுமழும் சோர்ந்தோயரோற்றாழுமழுந்தோ அயா உயிர்க்கும் சூழொழிய அங்கை வளை தொழுது காத்தாள் கலை காவாள் அங்கை இவளோ நலம் தோற்றாளங்கோருத்தே ஆராமோதோ அவயவம் பெற்றனைய சீரார் தெரிபே பிராயத்தாளோரா மருளோசையின் மழலை வாய்ச்சொலாலென்றோ இருள் தீர்ப்புலறிய ஒப்பாளரோளாலே வெப்பம் இளையவர்கள் காக்குதலாலொச்சியோடு ஒப்பமய கொள்ளோ உருவத்தாள் வெப்பம் தேர்ந்து அந்தளிர் போல் சேவடியும் அங்கையோ செம்மையால் அந்திவான் காட்டோ அழகினாள் அந்தமில் சேரார் முகம் அதிகம் ஆதலார் ஏழையாள் ஏறாரிரவின் எழில் கொண்டாள் சீராரோ கண்ணார் பயோதரமோ நுண்ணிடையும் உண்மையால் தன்னிலங்காரின் சவி கொண்டாள் வண்ணே மாந்தளிர் மேனி முருகே தழ்வா வாயாதலால் வாய்ந்த இளவேனில் வன்மையால் மாந்தர் அறிவுடையேர் நின்மின்கள் அல்லார் போமென்ற பறையறைவ போலோ சிலம்ப முறைமையால் சீரார் திருந்தடி மேல் சேர்த்தினாள் தேரல்கொல் ஓராதகலல் ஓராதென்று சீராலே அந்துகிலும் மேகலையோ சூழ்ந்தாள் அணிமுலைகள் மைந்தர் மனங்கவரோ என்பதனால் முந்தோருவே பூங்கச்சினால் அடைய புட்டுரியை புட்டுரிப்பொற்பொழியால் காம்புத்த தோழினையே காப்பே விவாய்ந்த சீர் நற்கழுத்தை நல்லார தால் மறைத்து காதுக்கு வெற்பகரும் குண்டலங்கள் மேவுவித்து மைபகரோ காவியங்கண்டை கதந்தளிப்பாள் போல தன் தாவிய அஞ்சனத்தை முன்னோட்டியாவரையோ ஆகுலமாக்கோ அழகினாளன்னமும் கோகிலமும் போலோ குணத்தினாளாகி பல கருதி கட்டி கரியவாய் கோடி அலர் சுமந்து கூழைய ஆகி கலை கரந்து உள்யாதுமின்றி புறங்கமிழ்ந்து கீழ்த்தாழ்ந்து கல்லாவினாரோ கருங்குழலால் தெள்ளோழிய செங்கழ நீர் பட்டோடோத்து செங்குங்குமம் ஏழோதே அங்கழு நீர் தாமம் நுதல் சேர்த்தே பொங்கேழிலார் பொங்கவற்றின் வெள்ளே பலகை மணி சூது நற்கமய நாட்டீர் பொறும் பொழுதில் விற்பகீரோ தோளான் நிலை பேரு தோற்றங்கேடின்ற கூட்டம் தோன்றுதலும் கேளாய நாணார் நடக்க நலத்தார் கிடை இல்லை ஏனார் ஒழிக எழில் ஒழிக பேணோ குலத்தாரகன்றிடக குற்றத்தார்வம் மென் நலத்தீர் நினை நினைமினீர் என்று சொல்லற்கரிய தேவாதி தேவன் சிவனாயில் தேன் கொன்றை பூவாரலங்கள் அருளாது போவானேல் கண்டாலறிவன் என சொல்லி கை சோர்ந்து வண்டார் பூங்கோதை வளந்தோற்றாள் ஒண்டாய பெண்ணரசாய் தோன்றிய பேரிளம் பெண்மையாள் பண்ணமரும் இன் சொல் பணிமொழியால் மண்ணின் மேல் கண்டு கேட்டுண்டுயிர்த்து உற்றறியொம்மை போலனோ ஒன்றொடி கண்ணே உளவென்ற பண்டையோர் கட்டுரையை மேம்படுத்தாள் கண்ணாடி மண்டலம் போல் விட்டிலங்கு நல்லூகீர் சேர் மெல்விரளால் நட்டரவோ அஞ்ச பரந்த கன்ற அல்குழாலாய் நலத்த வஞ்சி கொடி நுடங்கு நுண்ணிடையாளெஞ்சாத பொற்ச பிறண்டே முகடே மணி எழுத்தே வைத்தன போல வளர்த்தேந்தீ ஒத்து சுணங்கோ திதலையும் சூழ் போந்து கண்டார் கணங்கோ அமுதமுமாய் தோன்றே இணங்கொத்த கொங்கையாள் கோலங்கட்கெல்லாமோர் கோலமாம் நங்கையாள் நாகிழவே தோழினாலங்கையான் காந்தட்குலம்பழித்தாள் காமவேள் காதலாள் சாந்தமிலங்கோ அகலத்தாள் வாய்ந்தோடனே எழுந்து குவிந்து திரண்டு மருந்திருபால் தேந்து துடித்த செழும்பவழம் காய் திலங்கி முத்தமும் தேனோ பொதிந்து மோனி வரையோ சித்தம் திரை கொள்ளோ செவ்வாயாள் போத்து வரி கிடந்து அஞ்சனம் ஆடிமணிகள் உருவம் நடுவோடைய வாகி பெருகிய தன்னங்கையலோ சஞ்சலமும் தோன்றுதலால் வண்ணங்கடலனைய வாட்கண்ணால் ஒன்னீரத்த குண்டலன் குண்டலஞ்சேர்காதினாள் கோல குளிர் மதிய மண்டலமே போலோ மதிமுகத்தாள் வண்டலம்ப யோசனை நாறு குழலாள் ஒளி நுதல் மேல் வாசிகை கொண்டு வடிவமைத்தாள் மாசில் சேர் பாதாதிகேஷம் பழிப்பிலாள் வைந்த சீதாரி கொண்டு தன் மெய் புகைத்தாள் மாதார்ந்த பண்கவரும் சொல்லார் பல்லாண்டேத்த பாயொளி சேர் வெண்கமரி வெள்ளத்து இடையிருந்து ஒன் கேழர் கண்ணவனை அல்லாது காணா செவியவனதென்னருஞ்சீரல்லது இசை கொள்ளா கழலடி அல்லது கை தொழா அகுதான்று அழலங்கை கொண்டான் மாட்டன் வென்றெழிலோடைய வெண்பா துறைக்கோ பொழுதில் விளங்கொழி சேர் கண்பாவு நேற்றே கரை கண்டன் வெண்பால் அரியரணம் சென்றாங்கு அலை புனலும் பாம்பும் புரிசடை மேல் வைத்த புராண நெறியேரவில் ஆடுங்கிறைவன் அமரர் குழாம் தற்சூழ வர வரக்கண்டு கேடில் சேர் வண்ண சிலம்படி மாதரார்த்தாமுண்ட கண்ணெச்சிலெம்மையே ஊட்டுவானண்ணலே வந்தாய் வளை கவர்ந்தாய் மாலும் மருந்துயரோ தந்தாயிதூவோ தகவென்று நொந்தாள் போல் கட்டுரைத்து கை சோர்ந்து அகமுருகி மெய் வெளுத்து மட்டி வரும் பூங்கோதை மால் கொண்டால் கொட்டிமை சேர் பண்ணாரும் இன் சோர் பனை பெருந்தோள் செந்தோ வருவாய் பெண்ணாரவாரம் பெரிதென்றே நோங்கி மஞ்சடையோ நீர் குடுமி வாழ்நிலா வீற்றிருந்த செஞ்சடையான் போந்த தேரோ பெண்ணீர்மை காமின் பெருந்தோளிணை காமின் உண்ணீர்மை மேகலையும் உள்படுமின் தென்னீரக்காரேறு கொன்றையந்தார் காவாலி கட்டங்கன் ஊரேறு போந்தது உலா திருச்சிற்றம்பலம்